தன் தம் மனசுக்கு தெரிஞ்சிருந்தும் பொய் சொல்றானோ நிஜம் தெரிஞ்சும் அந்த பலம் முழுக்க அவன் அனுபவிக்கிறான் அதனால ஏற்படுற துக்கம் முழுக்க அவனுக்கு ஏற்படுறதுன்னா என்னென்ன துக்கம் ஏற்படும் காசியப்பர் சொல்லியிருக்காரா அதை சொல்றேன்னு விதுரன் சொல்றார் ஏனோ கச்சதி கர்த்தாரம் நிந்தா தப்பு பண்ணினவனை பண்ணினான்னு சொல்லிவிட்டா சபையில யாரு தப்பு பண்ணினானோ அவனைத்தான் பாபம் போய் அடையும் அதை சொல்லாம ஒழிச்சு வச்சு பேசினா சபையில இருக்கிற எல்லாரையும் போய் அடையுமா வந்த அந்த பாபமானது ஏனோ கச்சதி கர்த்தாரம் ோயத்ரே ஒரு ஒரு என்னென்ன அவனுக்கு கஷ்டம் வரும் சொல்றா இது பர்யந்த அவன் பண்ணின புண்ணியம் இருக்க அவன் பண்ணின புண்ணியம் அவனுக்கு முன்னாடி ஏழு தலைமுறை பண்ண புண்ணியம் பின்னாடி ஏழு தலைமுறை பண்ண போற புண்ணியம் இத்தனையும் அடிச்சுட்டு போயிடுமா சப்த செய்வ பராவரானு இஷ்டாபூர்த்தஞ்சதேணந்தி சப்தஜைவ பராவரானே ஜயதுக்கம் என்ன துக்கம் வரும் அவனுக்கு தப்பாக சாட்சி சொன்னவனுக்கு பொய் சொன்னவனுக்கு சொத்து இருந்து சகல சொத்தும் போய் நாளை காலையில சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிற கவலைப்படுறவன் எப்படி துக்கப்படுவனோ அந்த துக்கம் வருமா புத்திரன் மறிச்சு போனவனுக்கு எந்த துக்கம் வருமோ அந்த துக்கம் வருமா மிருத புத்திரத்தனை தன்னை பிடிச்சு குறவளை பிடிச்சான்னா அப்ப எப்படி இருக்கும் இந்த குறவளை பிடிக்கப்பட்டவனுக்கு அது மாதிரியான துக்கம் வருமா இது மட்டுமா நாள் ராஜா பிடிச்சு ஜெயில ஒத்தனை ஆயுஷ் உள்ள மட்டும் தண்டனைன்னு போட்டா எந்த துக்கமோ அந்த துக்கம் வருமாம் வைரிணா கணவன இழந்த மனைவிக்கு எந்த துக்கமோ அந்த துக்கம் வருமாம் ஸ்திரியா பத்யாவிஹீனாயா காட்டுல இருபது முப்பது பேரா போயிட்டே இருந்தாள் நடுக்காடு ராத்திரி இருட்டு பன்னெண்டு மணி நான் அதோ அந்தந்த குளத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் நீங்கள்லாம் இருங்கோம்னா இவன் சொன்னத்தாவா காதல வாங்கிக்காம இவன் கூட வரான்னு நினைச்சுன்னு பறந்து போட்டா அஞ்சாறு மைல் போயிட்டால் இவனுக்கு எந்த திக்கில போனாலும் தெரியாம இருட்டுல ஒத்தனா மாட்டின்றவன் எப்படி கதறுவனோ அப்படி கதறுவனா போய் சொன்னவன் அதுவும் வந்து சம்மன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலைன்னா ரொம்ப மகாபாபி அதனாலதான் ஈஸ்வர சம்மன் சொல்லணும்னு சுவாமி சொன்னாள் இல்லை இனிமே என்னால சொல்ல முடியாது உடம்பெல்லாம் அர்ஜுனம் அடிச்சு பானங்கள்லாம் உள்ள தைச்சுன்னு கிடக்கு பேச முடியலன்னா தஸ்மின் அஸ்தமிகே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே தர்ம சூரியன் நீங்கள் நீங்கள் அஸ்தமனத்தை அறிஞ்சுட்டீங்கன்னா இனிமே தர்மம் ஆறு சொல்லுவாள்னு காட்டார் சுவாமி பகவான் வாக்கால சொன்னால் தஸ்மின் அஸ்தமித்தே பீஷ்மேன்னாள் தர்ம சூரியனா நம்ம தர்மத்தை பிரகாசப்படுத்துற சூரியன் பீஷ்மர் அந்த பிரபு போன பிறகு இனிமே தர்மம் யாரு சொல்லுவாள் யாரால சொல்ல முடியும் நீங்க சொல்லணும்னா சக்தி இல்லையே நாள் ததீட்சையைவாசு கதாயுக சிரமஹாந்தாள் பகவான் ஒரு தடவை வேறறங்கி பார்த்தாள் பீஷ்மரே பார்த்த உடனே யுவேவாசீன் மகாபாகா யுவாவா ஆயிட்டாள் நல்ல இருபத்தி ரெண்டு வயசு யுவாவாக ஆகி தர்மத்தை வாரி வாரி கூட்டினாள் எப்படி என்னென்ன தர்மம் சொன்னான்னா தான தர்மான் மோட்ச தர்மான் ராஜதர்மான் விபாகசா சொன்னால் தர்மம் கேட்கணும்னு சொல்றவாளே உலகத்துல இல்லாம போயிட்டு இந்த சமயத்துல சுவாமி சொல்ல சொன்னாலே பாண்டவாள் காட்டாளேங்கிறாள் தர்மம் சொல்லி கேட்கணும்னு தோன்றவாள் எத்தனை பேர் இருப்பாள் நம்ம தேசத்துல கோட்டியில் ஒருத்தவன் இருக்காள் இன்னைக்கும் இருக்காள் சாதுக்கள் தர்மம் சொல்லணும் பின்னாடி இருக்கிறவாள் தெரியணுங்கிறாள் கலிங்கி சொல்றாள் பின்னாடி இருக்கிறவாள் தான் தெரியணும் சாஸ்வதமா எப்படியாவது அப்படி எப்படி நாளைக்கு தெரிஞ்சுக்கணும்னா டேபிள் எடுத்து பாக வச்சா தெரியணுங்கிறாள் அப்படி சொல்றாள் கோட்டியில் ஒருத்தர் தான் அப்படி இருக்காள் தர்மம் புரிஞ்சுக்கணும்னு எது வேணுமோ எத்தனையோ விவகாரங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கு தர்மம் தெரியணும் புரியணும்னா தர்மத்தை பத்தி பீஷ்மர் சொன்னா போல இனிமே யாராவது சொல்ல முடியுமோ பூதானத்தை பத்தி சொல்ற போது சொன்னாள் யதாரோஹந்தி பீஜானி जलरिक्तानि भूपते பிரரோஹந்தி உதாரணம் பண்ணினவனுக்கு பண்ணின குடும்பத்துக்கு என்னென்ன க்ஷேமங்கள் ஏற்படும் வயல்ல என்ன நல்ல ஜலத்தை பாய்ச்சின நாத்தங்கால உழுது நிறைய எருவெல்லாம் போட்டு அதுல விரைய விரைச்சா நாளை காலம்புற போய் பார்த்தா கொஞ்சம் கிளம்பிருக்கும் சாயந்தரம் போய் பார்த்தா கொஞ்சம் கிளம்பிக்கும் மறுநாளைக்கு போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் பத்து இருபது நாள்ல பெருசா போயிடும் அது மாதிரி யதா பீஜானி ரோஹந்தி ஜலசிக்தானி ரூபத்தே ததா காமா பிரரோகந்தி அந்த குடும்பத்துல ஆயுசு ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து இது மாதிரி நித்தியம் நித்தியம் நித்தியம் நித்தியம் சான்சானா வளரும் சொன்னார் பீஷ்மர் யதாஹிதாத்ரீ எப்படி சாதின்னு சொல்றது தமிழ்ல உபமாத்தால் ராஜாங்கங்கள்ல எல்லாம் ராஜஸ்திரிய போல வேலைக்காரி ஊற்றி வச்சு அவளுக்கு நிச்சயம் தைலம் தேக்க சொல்லி தங்க பஸ்மம் கொடுத்து அவளுக்கு நல்ல பால் குங்குமப்பு போட்டு காய்ச்சி பாலெல்லாம் கொடுக்க சொல்லி ராஜாக்களுடைய குழந்தைகளுக்கு க்ஷீரம் கொடுக்கறதுக்கு அவளை அப்படி வச்சுப்பாள் அது மாதிரி அவளை உபச்சரிச்சு வச்சுப்பாள் அவ பாலை குடிச்சு குழந்தை அவன் காலம்புற கொஞ்சம் சோந்தா போல இருக்கிற பையன் தவிர ஆரம்பிச்சு விடுவோம் நாளைக்கு பார்த்தா நடக்க ஆரம்பிச்சு விடுவோம் ராஜசிசுல அந்த க்ஷீரத்தினால எப்படி வந்து நாளுக்கு நாள் அந்த குழந்தை வளருவனோ அது மாதிரி இந்த பூதாரமானது கொடுத்த பூமி இருக்காளே தாத்தாரம் அனுகிருந்தாத்தினால் கொடுத்தவன் குடும்பத்துக்கு அது மாதிரி பால் கொடுத்து குழந்தைய வளர்ப்பது போல் அவன் குடும்பத்தை போய் வளர்க்கம்னு சொல்லிவிட்டு கடைசியில ஒண்ணு சொன்னாள் பாக்கி தானங்களுடைய பலங்கள்லாம் க்ஷயத்தை அடையும் எல்லா பூதானம் பண்ணின புண்ணியத்துக்கு நாசமே கிடையாது அந்த பூமி உள்ள மட்டும் உண்டு அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ தனக்கு அப்படி எல்லாம் பீஷ்மர் தர்மம் சொல்லலைன்னா தர்மம் நிற்குமா எல்லாத்தையும் நம்பி நம்பித்தான் எத்தனையோ தான தர்மங்கள் நம்ம தேசத்துல பண்ணியிருக்காள் பெரியவாள்லாம் அந்த குடும்பங்கள்லாம் நன்னாத்தான் இருக்காள் தர்மம் பண்ற குடும்பத்தை பத்தி எங்க பார்த்தாலும் சொல்லத்தான் சொல்லுவாள் यथा वृक्षस्य सम्पुष्ठितस्य சமுத்திர கரையில ஒரு மரம் கிளம்பி அதுல ஒரு மல்லி கொடி படந்து அது ஒரேடியா முட்டும் பூமா ஆயிடுதே ஆனா அந்த காத்து நெருக்காடிக்கும் அடிக்கும் தூரம் இந்த வாசனை அது மாதிரி நல்ல காரியம் பண்றவன் தானம் பண்ணின புண்ணியசாலியை பத்தி எங்க பார்த்தாலும் சொல்லுவாளா தர்மம் பண்றவாளை பத்தி எங்கேயும் பேசுவாள் நெல்லையில இருந்து டாக்டர் வந்திருக்காள் அவன் கேக்குறா என்ன இன்னைக்கு சங்கரீர்வாளுடைய இதுவாமே இன்னைக்கு அக்ஷய பாத்திரம் கேக்குறாள் உங்களுக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு இல்லையே தெரிஞ்சுனேங்கிறாள் இது எல்லையில போய் இருபத்தஞ்சு மைலுக்கு அந்தாண்ட என்னமா அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் அவளுக்கு இருபத்தஞ்சு மைலுக்கு அந்தாண்ட இருக்கிறவாங்கன்னு வந்து காட்டதே நான் ஆச்சரியப்பட்டேன் புண்ணியத்தினுடைய பெருமை இப்படித்தானே அவன் அவளுக்கு தெரியவானே இன்னைக்கு வாங்க பண்றத பண்றாங்கிறது அது புண்ணியம் அப்படியே பரவி போயிடும் அதான் புண்ணியத்தினுடைய பெரிய பெருமை நம்ம தேசத்திலே தர்மத்தினுடைய தத்துவத்தை கண்டுபிடிச்சது போல வேற ஒரு தேசம் பார்க்கல அவள்லாம் நம்ம ஊர்ல வந்து தர்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் மந்திரத்தை ஜபிக்கணும் காயத்தை ஜபிக்கணும் நம்ம ஆகணும்னு அவன் நினைக்கிறான் நம்ம குழந்தையெல்லாம் அவன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான் பிராரப்தம் மாதிரி என்ன சொல்றதுன்னா அவள்லாம் நம்ம ஊர்ல வந்து சாந்தி அடையணும்னு நினைக்கிறாள் வாஸ்தவமான சாந்தி நம்ம மதத்துல வேற ஒண்ணுமே இல்லை பகவான பத்தி சித்த பேசினா சில பேர்கள் இப்ப கேட்கறையில ஏதாவது கவலை தோன்றுதோ ஏதாவது விசாரம் இருக்கோ விசாரப்படுறதா எத்தனை விசாரப்படப்படாது ரொம்ப கவலைப்படலாம் இதுக்காக கவலைப்படக்கூடாது எல்லாம் கவலைப்படலாம் நெல் வேலை நாளைக்கு என்ன விற்குமோ என்ன பண்றதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சா இனிமே நாளைக்கு நெல்லு வேலை வைக்க போறத வாங்கி சாப்பிடறது கூட இல்லாம போடுவோம் இப்படி கவலைப்படலன்னா கவலைக்கு இடம் இது கடமா இல்ல கோட்டி கவலை வந்து கொண்டுக்கும் அதனால சொல்ல போறாள் சவுனகரே அதனால கவலை இங்க பாரத சாவித்ரி சொல்ல போறாள் மேல அக்ஷய பாத்திரத்துல கவலைக்கு வந்து லட்சம் இடம் இருக்கு அது பாதிக்காம பண்ணோம்னா பகவான் தான் பண்ணுவான் பகவானால அது முடியும் வேற உத்தராலையும் முடியவே முடியாது வேர்வையை எது போக்கும் காத்துத்தான் போக்கும் பசியை எது போக்கும் அண்ணன் தான் போக்கும் அப்படி சில சிலது சிலதான் போக்கும் தாபத்தை எது போக்கும் சீத்தளமான சீத்தம் தான் போக்கும் அது மாதிரி உள்ள இருக்கிற அசாந்திய பகவான் தான் போக்குவார் பகவான் தான் மருந்து அதுக்கு வேற ஒன்றும் மருந்தே இல்லை அத்தானாம் தொகம் ஔஷதம் விட்டார் சுவாமி வாக்காளிய நான் தான் மருந்து விட்டார் பகவானை தவிர அதுக்கு மருந்தே இல்லை மனசாந்திக்கு இவன் ஏதாவது மருந்து நினைச்சுட்டு என்ன பண்ணா அது இன்னொரு கவலை கொண்டு கொடுக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதைத்தான் மனசுல தெரிஞ்சுக்கணும் நம்ம தத்துவம் அது சத்திராட்டங்கள்லாம் பண்ணிவிடலாம் பண்ணினா அது என்ன பண்ணும் தெரியுமோ இன்ன துக்கத்தை கொண்டு கொடுக்குங்கிறாள் பர்த்தாவை இழந்த பத்னி எப்படி கதறுவிடும் பிரியா பத்யாவிஹீனாயா அபுத்திராயுக்கம் குழந்தை இல்லாமல் ஒரு ஸ்திரீ இருந்தாலேயானா அவன் மனசு என்ன தாபப்படுமோ ராத்திரி படுத்துட்டு இருக்கான் காட்டுல படுத்துட்டு இருக்கிற ஒரு கிளி வந்து இவனை மோந்து பார்த்தது கண்ணை திறந்து பார்த்துட்டான் கிளி இவனை கடிச்சு கொடுத்துன்னு சொல்லல கடிச்சுட்டா அப்புறம் போயிட்டான் அப்புறம் அவனை பத்தி பேச்சே இல்லை அது மோந்து பார்த்தா அது உடனே உடனே என்ன பண்ணும் பொன்னாடையா போத்தோம் அது சந்தனமா பூசம் கிளி அப்ப அவன் மனசு எப்படி பதட்டத்தை அடையுமோ அப்படி பொய்ச்சாட்சி சொன்னவன் பித்தலாட்டம் பண்ணவன் போய் வைக்கணும்னு அப்படி துக்கப்படுவான் கல்யாணம் பண்ணிட்டு பத்னியோட கூட அழகா குர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா மூணு நாலு மாசமா சந்தோஷமா இருந்தான் மெட்ராஸுக்கு போயிட்டு பத்து நாள்ல வரையும் உனக்கு ஒரு வயிறு அட்டிகை வாங்கிட்டு பரப்பு போனா பணத்தை எடுத்துட்டு இந்த அம்மா வயிறாட்டிக்கு வரப்போறதுன்னு நான் வாத்தியாரை விட்டு நாள் பார்க்க சொல்லிட்டு இருக்கா யோகம் நல்லா இருக்கா நீ போட்டுக்கலாமா கருநாள் இல்லாம இருக்கான்னு அவரும் மூணு நாள் பார்த்து சொல்லியிருக்கேன் பத்து நாள் ஆச்சு வரல பன்னெண்டு நாள் ஆச்சு வரல பதினாலா நாள் அங்கிருந்து காரில் வந்தான் வரபோது ஒரு பொண்ணை கூட அடிச்சு வந்தான் என்னன்னு காட்டா கல்யாணம் பண்ணிட்டே நேற்றுக்கிட்டான் இவன் நகை போட்டுக்கிறதுக்கு நாள் பார்த்த அன்னைக்கு அவன் இன்னொத்திய கல்யாணம் பண்ணி வந்திருக்கான் அத்தியூடையா இருக்காளே முதல்ல கல்யாணம் பண்ணப்பட்ட பெண் அவ எப்படி அழுவனோ நீ ராத்திரி அது மாதிரி அழுவனா பொய்ச்சாட்சி வந்தவன் அத்தியூடாயுக்கம் சாட்சிபில் விகதானி வை சமான்யாஹு நம் மனசுல புரிஞ்சுக்கணும் சமீபத்துல ஒரு ஊர்ல பாகவதம் சொல்லணும்னு கூப்பிட்டாள் என்ன ராமாயணம் சொன்னேன் பாகவதம் சொல்லணும்னு சொன்னாள் அந்த ஊர்ல ஒருத்தார் அங்க ஆத்திரேஸ்வரனம்னா பெரிய வீடு நான் ஆறாத்துல இறங்கியிருக்கேனோ வந்து அவசியம் சொல்லணும் ஆத்திரே ஆகும்னு சொல்லிவிட்டு நான் ஆஹான்னு அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் ஆத்துல போய் நீங்க சொல்லக்கூடாது அது என்னன்னு கேட்டேன் கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து முப்பது வருஷமா தள்ளி வச்சிருக்கேன் தப்பு தண்டா வந்து சம்சாரத்தை தள்ளி வச்ச வீட்டுல போய் நீங்க சொல்லலாமா போதாமா ஏன்னா அவன் இருக்கிற போது பிரமாதமா ஆகும் இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே இனிமே நான் மாத்த மாட்டேன் நானா வாத்துல சாப்பிடறதா நான் ஒத்துக்கல நான் தனியாக வச்சுக்க போறேன்னு சொல்லிக்கேன் சொல்லத்தான் போறேன்னு உடனே தெருவெள்ள இருக்கிறவா அதுவும் வந்து அது ஒரு நகரம் தான் அது தலை கொண்டு சொல்லணும் இல்லையா ஏதாவது சொல்லுவோம் அதுக்கெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை சரிதான்னு போய் ஆரம்பிச்சு சொன்னேன் நான் தனியா ஜாக தான் வச்சுன்னு மூணு நாள் ஆச்சு கதை அவர் ஒண்ணு சொன்னார் பூஜை மட்டும் எங்க ஆத்திர பண்ணோம்னா சரி பண்றேன்னு சொல்லி பண்ணேன் நேவேஜியம் அடுத்த ஜாகையில இருந்து வந்துடும் இப்படி நடந்துட்டு இருந்தது மூணா நாள் வந்து அவரும் மாதாவும் வந்து உட்கார்ந்தது திருப்தியா இருக்கா எங்க அதுல பூஜை பண்றேன் என்ன வேணும் திருப்தி அம்பாளை பூஜை பண்றேன் ஆவாகனம் பண்றவங்களாம் கை விடவிடன்னு நடக்கிறது இப்போ சுமங்கலி அழுதுன்னு இருக்கா திருப்தி அழுங்கணும்னு ரெண்டு பேரும் போன அழுதா நல்லவாழவா இன்னமும் பாப்பம் வேற என்னத்த சொல்றது நல்லவாழ் ஒரு தப்பு பண்ணா வேற என்னத்த சொல்றது தெய்வமே மாத்திர காரணம் உடனே என்னன்னு கேட்டாள் பூஜையில பாதியில பேசுறதுல நீ பேசினேன் அஞ்சு அடிச்சோ நீங்க நேரம் போயோ கூப்பிட்டு வரணும்னே உங்களுக்கு வக்கமா இருக்கு நீங்க தந்தி அடிங்க நானே தந்தி அடிச்சேன் இங்க அஞ்சு அஞ்சு நாள் கல்யாணம் ஆகி பறந்து போன குழந்தை பார்க்கவே இல்லை அப்புறம் உடனே அங்க இருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஷீரோட கூட வா கார்ல இன்னும் நிற்கிறா தன் சம்சாரம்னு அவனுக்கே தெரியல இன்னும் முப்பது வருஷம் ஆச்சான் இந்த முப்பது வருஷம் ஆச்சுன்னா அதை நேரம் பார்த்துக்கூடாது அது ஒரு தொந்தரவு உண்டு அப்புறம் விசாரிக்கிற போது இங்கேயோ மயிலாப்பூர் கோவிலில் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்காங்க இன்னத்தையோ சொன்னா சார் தான் இனிமே இதுக்கெல்லாம் இனிமே பரிகாரம் தருன்னு இருந்தேன் இன்னும் சக்தி பூர்த்தியாகி சதாபிஷேகம் வரப்போகுது இது இன்னுமே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமான்னு அப்புறம் உடனே ஆத்துல வந்து அந்த பொண்ணு அழுதாளா நான் இனிமே பர்த்தாவை பார்க்க போறதாவே நினைக்கல அவளாலாம் இப்படி இருந்ததுன்னு அப்புறம் ஊர்ல ஆறார வாரத்துல சொல்லப்படாதுன்னு நானும் அவெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுனா நீங்க போய் சொன்னதுனாலதான் அந்த குடும்பம் குடும்பமாச்சு அப்புறம் பிரியமா இருக்கான்னு வச்சுக்கோ இப்ப அவன் சொன்னதெல்லாம் கேட்கறான் அவன் போ மார்க்கெட்டுக்குன்னா ஓடுறேங்கிறான் கஷ்டங்கிறான் முப்பது வருஷமா அவளை தள்ளி வச்ச அபராதத்தை இப்போ பிரதி ஜலம் இருக்கு இதுக்கு சொல்றேன் நீங்கள் கண்ணில் ஜலம் வரும்படியா பண்ணவே விடாது அது ரொம்ப தலைமுறை பாதிக்கும் அதுல வந்து ரொம்ப பயப்படலாம் அதனாலதான் ரிஷிகள் கல்யாண பிரகரணம் சொல்லும்போது பொண்ணு ஒரு பொண்ணை பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா நிர்பந்தம் பண்ணாதேன்னு அப்புறம் எங்க அப்பா சொன்னா பண்ணினேன் பண்ணினேன்னு அந்த பொண்ணை இருக்கிற மட்டும் அடிச்சுட்டு இருப்பான் அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச சனத்திபியோ நதியது சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நம்ம மாத்துல ஒரே போன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வித்த கத்துக்க இஷ்டம் இல்லைன்னா உடனே டிக்கெட் வாங்கி ஊருக்கு அனுப்புங்க கல்யாணம் பண்ணிக்க இந்த பொண்ணை பண்ணிக்க மாட்டேன்னா எனக்கு எனக்கா நீ பண்ணிக்கணும் உனக்கா பண்ணிக்கணும்னா நீ தான் பண்ணிக்கணும் எனக்காக பண்ணிக்கணும்னு போய் சொல்லலாமோ சொல்லக்கூடாது அவன் வேற ஏதாவது காரணம் சொன்னா பணங்காச காரணம் சொன்னா அப்பா பணங்காசு பெருசு இல்லடா நம்ம குடும்பத்துக்கு சத்குடும்பத்துல இருந்து வர கண்ணிக்கு தாண்டா பெருசுன்னு சொல்லலாம் எனக்கு இந்த பொண்ணு இஷ்டம் இல்லைன்னு நிர்பந்தம் பண்ணாதே இருக்கா பாக்கி தானங்கள்லாம் காக்காதவனு குடு அயாச்சிதானி ஜெயானி சர்வதானான்னு செய்வகி அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச சனர்த்திப்ரோ நதீயத்தை ரொம்ப பாதுகாத்தார் இஷ்டமில்லாதவனுக்கு தான பிரகரணத்துல விஷயம் தீர்க்க விஷயங்களோடு சர்வஜா அவளுக்கு எல்லாம் தெரியும் ஸ்ரீகள் கண்ண ஜலமே வரப்படாது எத்த நாரியஸ்து பூஜ்யம் தே ரமந்தே தத்துவ தேவதா சொல்றார் ஒரு கஷத்திரியனவர் பிராமணன் இல்ல அப்பிராமணர் அதனால வேதம் போய் எத்வை கிஞ்சமனுரவ தத்தேஷம் भेषजमेवास्मै करोति यद्वै किञ्चमनुरवदत् तद्भेषजम् இது வேதம் யாரேனும் மனு கொஞ்சம் சொல்லி இருப்பாரே ஆகில் அவை யாவும் மருந்து கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட மருந்து இருந்தாய் ஒரு ஆச்சமனம் மனு சொல்லியிருப்பார் அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக அதெல்லாம் மருந்து அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியம் சர்வியாதி பிரசவனின்னு பேர் இந்த மந்திரத்துக்கு நல்ல சௌத்ரியால அக்னிஹோத்திரியால ஜபிக்க சொன்னா யுத்த ரோகங்கள்லாம் போயிடுறது ரூபாயிலேயே பட்டத்திரி காலத்துல இல்லுமங்கலம்னு ஒரு பக்தர் வந்தார் குருவாயூரப்பனோட வருவார் சுவாமியோட அவங்கெல்லாம் பகவானோட பேசுவார் ஒரு ரோகி இல்லுமங்கலத்தை போய் சொன்னாள் இது மாதிரி குருவாயூரப்பனோட நீங்க பேசுறீங்களே என் ரோகம் போகுமான்னு நீங்க இன்னைக்கு கேட்டு சொல்லணும் ராத்திரியில பன்னெண்டு மணிக்கு மேல சுவாமியோட போய் பேசுவான் கதவு திறந்து இவருக்காக கதவு திறக்குமாம் தானா உள்ள போய் உட்காந்து பேசி வரான் கேட்கணும்னா கேட்டு சொல்றேன் நிர்மாந்தி தரிசனம் மூணு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு வெளியில வந்துடுறேன் வெளியில வரவும் இந்த ரோகி காத்துட்டு இருக்கான் ராத்திரி முகம் கண் வழிச்சுண்டு அவன் ஹைகோர்ட்ல தீர்ப்பு என்ன சொல்ல போறான்னு காத்துட்டு பாருமோ அது மாதிரி சுவாமியை காட்டேனா காட்டேனா என்ன சொன்னா போகாது வியாதி போகாதுன்னு சொல்லிட்டாருனா உடனே போகணும் கதறினான் கீழே விழுந்து இந்த வியாதி ரோகி அந்த ஊர்ல குரூரம் மேன்னு சொல்லி மட்டமான ஜாதி அவள் குருவாயூர் பண்றதுல எல்லையில்லாத சக்தி அவளுக்கு அவள் வந்து என்ன அழறேன்னு கேட்டாள் இது மாதிரி வில்லோமங்கலத்தை போய் குருவாயூர் பண்ண கேட்க சொன்னேன் என் வியாதி போகாதுன்னு சொல்லிவிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அழுதா சரி இங்க வரல வில்லோங்கலம் கிடக்க சரூவியாதி பிரசமணியை ஜப்பம் பண்ணி லட்சம் ஆவர்த்தி போயிடும்னார் லட்சம் ஆவர்த்தி ஜபிச்சா வியாதி போயிடுச்சு அவனுக்கு உடனே உன் குருவம்மையை போய் நமஸ்கரிக்கணும் அல்லது குருவாயூரப்பன் காலில் போய் விழணும் இந்த ரெண்டும் பண்ணாம வில்லோமங்கலத்தை போய் விஷம் ஜாதிஸ்வன் பொய் சொல்லிவிட்டியே குருவாயூரப்பனை காக்காமலே கேட்கேன்னு கேட்கறேன்னு சொல்லிவிட்டியே சில பேர் ஏதாவது என்னை பத்தி சிவாரிசு பண்ணுவோமா பண்ணிவிட்டேன்னு புளி விடுவான் இப்படிதான் சொல்லப்படாது இல்லையா பொதுவா போகணும் நீ குருவாயூரப்பனை காக்காமலே சொல்லிவிட்டேன்னு போய் சொன்னால் இல்லவங்களாம் நீ சாப்பிடவே இல்லை நல்ல பொய்யன்னு சொல்லிவிட்டா பொறுக்க மாட்டார் ஆமா இப்ப பொய் சொல்றதுக்குன்னே சங்கல்பம் பண்ணிக்கிறான் உருப்படாம போறதுக்கு இங்கு பொய்னா பயப்படுவாள் உடனே குருவாயூர் பண்றதுல போய் ராத்திரி பேச போற போது ஒரு கதை என்ன புல்லமங்கலம் ஷடே நாய் நான் வந்து சரோவியாக்கி நீ ஜபிச்சா போகாதுன்னு சொன்னேன் நாமத்திரயம் பண்ணா போகாதுன்னு சொன்னேன்னா நீயே வந்து இப்படி அர்த்தம் பண்ணிட்டேன் உனதான் போகாதுன்னு என்ன பண்ணம்னு காட்டியா நீ நாமத்திரயம் ஜபிச்சா போகாதுன்னு நான் சொன்னேன்னு நானா குருவாயிருப்பேன் சரியில பிரத்யட்சம் குருவாயிருப்பனுடைய சன்னிதி சுவாமி சுத்தாளோட நேரம் பேசுவாய் பார்த்தா தான் தெரியும் குருவாயிருப்பனே நாராயணி ஸ்தோத்திரம் படிச்சா தான் புரியும் அந்த மகிமே நாராயணியத்தை பஸ்தாலாம் நிச்சயம் ஒரு ஒரு தசகம் படிக்கணும் நூறு தசகம் அவர் தொண்ணூத்தொன்பது விஷகம் தான் எழுதுறதா நினைச்சாள் தொண்ணூத்தெட்டாவது தசகத்துல வந்தபோது தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தொன்பது விஷகம் தான் எழுதுறதாக நினைச்சு தொண்ணூத்தெட்டாவது தசகத்துல குருவாயூரப்பனோட கூட நாம் நித்தியம் நிச்சயம் இருந்தோமே இனிமே தெரிய போறோமே ஸ்தோத்திரம் முடிய போறதே கண்ணுங்க நீர்மா கதறி ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் குருவாயூரப்பன் காலில் விழுந்தாள் பாக்கியிலாம் தசகத்துக்கு தசகம் சரணத்தை போய் பிடிச்சுப்பார் பாயு வாத்தாலய சாம்பர் சொல்லுவார் भज्यम् भाज्यम् पाहि पातालयेषा பாக்யம் கோபிகைகளுக்கு குருவாயூரப்பா உன்னிடத்துல இத்தனை பிரேமம் வந்தது கூட கூட ஓடினாளே பாக்யம் பாக்யம்னா அவளுடைய பாக்யத்தை என்ன சொல்லுவேன் வாகி வாத்தாலேஷான்னு கடைசி ஸ்லோகத்துல தசகம் முடிவு போய் கால பிடிப்பார் எட்டாவது தசகம் வந்த உடனே ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சரணத்துல விழுந்து கதறி விட்டாள் यस्मिन्नेतद्विभातम् यथ इदमभवति येन चेदम् ययेतति योऽस्मादुत्तीर्णरूपः खलु सकलमिदम् आसितम् यस्य भासा वाचाम् दूरदूरे पुनरभिमनसाम् யேவா முனீந்திரா நோ வித்யு தத்துவரூபம் புனரபரே கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே சரணத்துல போய் கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே கிருஷ்ண விஷ்ணு நமஸ்தே தஸ்மை நமஸ்தே விஷ்ணு நமஸ்தே ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் இப்படி சரணத்துல போய் விழுந்து நோவிஜூ தத்துவரூபம் तत्त्वरूपम् किमु पुनरपरे कृष्ण तस्मै नमस्ते जन्माथो कर्म नाम स्फुटमिह गुणदोषादिकम् वानयस्मिन् लोकानामुचयेयः खलु भजते तानुमायानुसारी बिभ्रच्छक्तिररूपोऽपि च बहुतररूपो अभात्यद्भुतात्मा तस्मै कैवल्यधाम्ने पररसपरिपूर्णाय विष्णो नमस्ते இந்த தசகம் முழுக்க பகவத் சரணத்துல நமஸ்காரம் குருவாயூரப்பன் சரணத்துல அப்புறம் தான் தொண்ணூத்தி ஒன்பது தசகம் நூறாவது தசகமும் எழுதினாள் அவன் வைகுண்டத்தை கண்டாள் ராஜா கண்டான் வைகுண்டம் என்று சொல்லணும் என்று நினைச்சு ஒரு ஸ்லோகம் எழுதணும் நினைச்சா இவருக்கும் குருவாயூர் கோவில் தரிசனம் நானும் கண்டேன்னு ஆரம்பிச்சு பதினோரு ஸ்லோகம் குத்திவிட்டார் தான் கண்ட கோலத்தை வைகுண்ட வரணும் வந்து அக்ரே பஷ்யாமின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் ரொம்ப புண்ணியமான ஸ்தோத்திரம் பாதாளாஞ்சன சிலை அந்த மூர்த்தியே காலகிராம சிலைக்கு மேற்பட்ட சிலை ஆச்சாரியால் ஆதிசங்கரனாலே கல்பிதமான பூஜாக்கிரமம் இன்னைக்கும் அவ சொன்ன பூஜாக்கிரமம்னா அந்த பரம்பரையில் அந்த குடும்பத்தில் உள்ளவாக எப்படி பூஜை பண்ணணும்னு சந்தேகம் வந்தா காப்பாள் உள்ள பூஜை பண்ணிட்டே இருப்பார் அந்த பூஜை பண்ற பட்டருக்கு உடம்பு எரியும் வெளியில வந்து பார்த்தா ஒரு குழந்தை ஒண்ணு போயிருக்கும் அவ சத்தாளா இருந்தா அவாட்டம் முப்பத்தஞ்சு ரூபா பணம் வாங்குவா இல்லைன்னா இவா பணத்தை போட்டு கோவில் பணத்துல உடனே அபிஷேகம் தப்பனம் வச்சு அபிஷேகம் இன்னைக்கு அப்படிலாம் நடக்கிறது அந்த போய் நேர பத்து நாள் எட்டு நாள் வந்து பஜனம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் குருவாயூரனுடைய பெருமை எத்தனையோ நிகழ்ச்சிகள் போய் போய் பார்த்தா உடனே உடனே உடனே குருவாயூரப்பன் எல்லாம் அருள் புரியவர் கலியில பிரத்யட்சம் எத்தனையோ சன்னிதி எங்களுக்கு எங்களுக்கு குலதெய்வம் சாஸ்தா எங்க ஊர் பக்கத்துல நாலு மைல்ல வயல்ல இருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணா ஒரு தேள் வந்து உட்கார்றது மேல எங்க இருந்து வருதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது என்னன்னு தாளை பத்தி தெரியவா நாள்லேருந்து தெரியாது அது உத்தரவு ஒண்ணு பண்றதுல இந்த பூஜைக்கார ஏதாவது தப்பு பண்ணி விட்டாருன்னா கொட்டிவிடும் தப்புன்னா ஸ்நானங்கனம் அனாச்சாரமா வந்தாருன்னா விடும் அதுக்காக கணத்துல வந்து ஜலத்தை கொட்டிவிடும் ஐந்து பூஜை பண்ணுவோம் அவளுக்கும் குலதெய்வம் உண்டு அந்த பூஜை பண்ற குருக்களுக்கும் குலதெய்வம் பிராமண பூஜை எங்க அப்படி பிரத்யட்சமா இப்படி எத்தனையோ இடங்கள்ல பிரத்யட்சமா சுவாமி இருக்கேன் இருக்கேன்னு காழ்மிச்சுட்டு இருக்கான் காழ்மிச்சுட்டு இருந்தும் நம்பலன்னா அவனை பத்தி வருத்தப்பட வேண்டியதான் அதெல்லாம் வந்து ஏதோ பாபம் நம்ம நம்ம தேசத்துல வந்து மறந்து நம்ம ஹிம்சம் பண்றான் நம்பிக்கை நம்ம தேசத்துல பார்த்து வரி தேசத்துக்கு நம்பிக்கை வருது அப்படி இருக்கணும் நம்ம தேசத்துல பிறந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாமோ அவநம்பிக்கை இருக்கலாமோ சாஸ்திரங்கள்ல விசுவாசம் வரவே வரப்படாது அதுக்கு என்ன காரணம்னா சாதுக்களுடைய சங்கம் இல்லாததான் காரணம் சாது சங்கம் இருந்தா எதுவும் வந்துவிடும் மேலேயே சொல்ல போறாரு அக்ஷயபாத்திர சரித்திரத்துல வரும்போது சொல்ல போறாள் பிரம்மாள்லாம் தர்மபுத்திரத்திலே பெரிய பாப்பி அசத்தியத்துக்கு ஈடான தவறு வேற கிடையவே கிடையாது அதை புரிய மட்டும் எவ்வளவு தூரம் சத்தியத்தை கைப்பிடிக்க முடியுமோ அப்படி பிடிக்கணும் சத்தியம் எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிறது அது வருஷம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ஈஸ்வரன் உள்ள படுத்துட்டு இருக்கான் வாசல்ல கூங்கா காவல் பத்து பேர் இருக்கிறான் ஐம்பது பேரெல்லாம் அவனை கொல்லணும்னு வந்திருக்கான் உன நான் இந்த காவகாரனே எந்த ரூமில் படுத்துருக்காரு உங்க எஜமானன் சொல்ல போறேன் உங்களுக்கு எல்லாம் தலைக்கு ஐதாயிரம் ரூபாய் தரேங்கிறான் பத்து கூர்காவும் ரொம்ப யோக்கியம் பொய் சொல்லாதவன் அதுக்காக தான் அவனை வச்சிருக்காங்க அவன் அப்போ நிஜமா எத்தனையில இருக்கிற எஜமான காண்பிச்சு கொடுக்கானே அவனா யோக்கியம் அப்போ அது சத்தியம் அல்ல எங்க எஜமான ஊர்லயே இல்லை அவர் ஒரு ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காருன்னு பொழி கொடுத்தார் அப்போ அதுதான் சத்தியம் அப்போ பொய் தான் சத்தியம் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து மேல வரப்போற பலனை குறிச்சு அது சத்தியமா அசத்தியமா பாருன்னு கத்திய ஒரு பய காட்டினா அவனுக்கு ஏழு வருஷம் தண்டனை ஒருத்தர் கத்தியால வெட்டினாரியானா அந்த டாக்டருக்கு ஃபீஸ் என்ன காரணம் இவர் எண்ணம் நல்லதா அவன் எண்ணம் கெடுதல் அவன் வட்டல்ல காட்டினா அந்த பையனுக்கு ஏழு வருஷம் கடுங்காவ இவர் வெட்டிருக்கா இவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இதனால என்ன அர்த்தம் இவருடைய எண்ணம் நல்லதா அவன் எண்ணம் கெடுதல் அது அதை பார்த்து தான் தீர்மானம் பண்ணும் அது குத்தமா நல்லதாங்கிறது தீர்மானம் பண்ணணும் அது மாதிரி தான் சத்தியம் அசத்தியம் கூட அதுல போய் புரிஞ்சுக்கணும் இதனால வர பலம் என்ன அது பாத்துக்கணும் அந்த பலத்தினாலே சத்தியம்னு அசத்தியம்னு தீர்மானம் பண்ணம்னு சொல்லிவிட்டாள் இப்படி சொல்லி காஷ்யபர் சொன்னத்தை சொல்லி ஒரு பதிமூணு வருஷம் ஆன பிறகு தரையின்னு சொல்லிவிட்டு கல்லேன்னு சொல்றது தப்பு அதையும் தவிர்த்து திரௌபதியை வச்சு ஆடினது சரியா இல்லையான்னு கேட்கிறாள் திரௌபதி முற்றும் நீங்க வத சொல்லாமல் இருந்தேன் தர்மம் மனசுக்கு புரிஞ்சு இந்த துக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து விடுங்கிறாள் இந்த சொன்ன துக்கங்கள்லாம் அங்க இருந்தவர்களுக்குலாம் வரப்போறதுன்னு எல்லாருக்கும் கிடைக்கிறேன் ஆமா தர்மத்தை பத்தி பேசாதவாள் எல்லாரும் யுத்தத்துல போட போறான்னு இது மாதிரி பண்ணலாமா விதுரஸ்யவச்சுக்கிஞ்சன பதிலே பேசலையா ராஜாக்கள் கர்ணன் துஷாசன பார்த்து சொன்னானாம் இந்த வேலைக்காரிய உள்ள கொண்டு போய் அழிச்சுட்டு போய் வேலை செய்யணுடா திரௌபதியே நானாம் கர்ணோ துஷாசனம் கிருஷ்ணாம் தாசீம் கிருஹான்னயா உடனே ஆண் இழந்திருந்தானா துஷாசனம் கர்த்தாக்களை பார்த்து அழுதாளா உடம்பு உடவுடன் அடிச்சு என்ன உள்ள இழுத்துற போறேங்கிறானே என்ன பண்ணுவனோ என்ன பண்ணுவேன்னு அலறினாலாம் பர்த்தாக்களை பார்த்து பிடிச்ச உடனே விசுவாசனம் எழுந்திருந்தார் என்ன பண்ணினான் போய் பிடிச்சிருத்தானா இழுத்தானா மத்தியே स्वलास्मिकृतानेन सर्गता बलिना बलादी विह्वलास्मिकृतानेन सर्गता बलिना बलादी अभिवादम् करोम्येषाम् குருணாம் குருதம் சதி அப்போ பிடிச்சவன் இழுத்தான் இழுத்த உடனே திரௌபதி என் உடம்பு வலவலத்து கிடக்கு அந்த பாபி இழுக்கிறான் இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றேன் என்ன கைவிடப்படாதுன்னு அழுதாளா அபிவாதம் கரோம் குரு சம்சதி நான் ஒரு தவறும் பண்ணல என்னை வச்சு ஆட அவருக்கு சரி ரைட் இல்ல என்னை எதற்காக ஆடணும் என்னத்துக்காக என்ன இழுக்கணும் நீங்கள் எல்லாரும் என்ன கைவிடப்படாது உங்களை நமஸ்காரம் பண்றேன்னு மகான்களை நமஸ்காரம் பண்றாளாம் അധികമേ സ്യാദപരാധോയം ൃതം മയാ സാധേന ച സമുദ്ധൂത உடனே என்ன பண்ணினா இப்படி பேசுற போது இடுப்ப கொடுத்து குளிக்கினானா துக்கம் தாங்காம கீழே விழுந்து கதறினாளா பூமியில விழுந்து அழுதாளாம் சபையிலே சமுத்தூதா துக்கேன தபஸ்வினி दुःखेन च तपस्विनी पतिता विदलापैवम् सभायामदोजिता வதிதா விலலாபைவம் सभायामदोजिता ஆசரப்ப சொல்றாள் அவளை நினைச்சவாளுக்கு கூட கண்ஜலம் வராது அவ கண் கலங்கப்படாது அவ கண் கலங்கினா உலகத்துக்கே கெடுதல் அப்படிப்பட்டவள் கீழே விழுந்து பிறண்டு அழுதாள் சபையிலே पतिता विदलापैवम् सभायामदोजिता स्वयंवरेयास्मिर्वैः திருஷ்டாரங்கே சமாகதாயி இப்ப சொன்னாலாம் சுயம்பர காலத்துல எந்த ராஜாக்களையும் ராஜகுமாராலையும் பார்த்தேனோ அதற்கு பிறகு வேறு ஒருவரும் என்ன கண்ணால கண்டதில்லை அத்தனை பேரையும் இப்போ இந்த சபையில வந்திருக்காளே என்ன இந்த பாவி இப்படி பண்றானே பேசாம இருக்கேளே अदृष्टस्वयम् वरेयास्मिन्वैः திருஷ்டாங்கே சமாகத்தை அதிருஷ்டபூர்வாச்சான்யத்த சாகமஜசவாங்கதா கிருஷ்ணாதிநாகம் தத்தோகம் சொன்னாலாம் ஒண்ணுமே என்னால தாங்க முடியாதுன்னு சொன்னாலாம் ரொம்ப திருடமா அவன் என்ன பலிஷ்டன் என்ன குலுக்கி குலுக்கி இழுக்கிறான் கையை விட்டுக்கு இழுக்கிறான் தலையை பிடிச்சி இழுக்கிறான் என்னால இனிமே தாங்காது ജീവൻ ഉച്ചിട്ടിരിക്കുന്നാളാം കൃഷ്ണാതി സോഢും ചക്ഷാമി കൗരവാ അജം ഹിമാം ദൃഢം രുദ്ര കൗരവാണോഹരായം ഹിമാം ദൃഢം രുദ്ര கூடாது என்று திரௌபதி அலறினாள் கீழே விழுந்து பிறண்டு அலறினாள் அப்பொழுதும் உத்தரவும் ஒன்றும் பேசவே இல்லையா எல்லாரும் பேசாமல் இருந்தாள் பீஷ்மர் மட்டும் ஒன்று சொன்னாராம் என்ன சொன்னா அம்மா ஒத்தரும் பத சொல்லலே பத சொல்லலேன்னு சொல்றையே தர்மபுத்தருக்கு மேல இந்த சபையில உத்தரவு இல்லை தர்மபுத்தர் சொல்லட்டும் அப்படி செஞ்சு உள்ளாருனாரா பீஷ்மர் யுதிஷ்டிரஸ்து பிரமாணமிதி மேமதி தர்மபுத்தர் தான் இதுக்கு பிரமாணம் பிரமம் பிரமாணம்னா நிச்சயகர்த்தா அவர் தான் நிச்சயத்தை சொல்லணும் நிர்ணாயகர் அவர் தான் இதுல எது நியாயம்னு அவர் சொல்லட்டும் நாரா ஏன்னா நான் சொல்லிட்டேன் உத்தவானஸ்மி கல்யாணி சொன்னார் அவர் பீஷ்மர் சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு தர்ம தர்மசிய பரமாகதி எனக்கு புரியல தர்ம சூக்மம் தர்மபுத்திர சொல்லட்டா இப்ப நீ கேட்கறதுக்கு பதில் युधिष्ठिरस्तु प्रश्नेऽस्मिन् प्रमाणमिति मे मतिः अजिताम् वाजिताम् वापि स्वयम् व्याहर्तुमर्हति நீ ஜெயிக்கப்பட்டவளா ஜெயிக்கப்படாதவளான்னு தர்மபுத்திர சொல்லட்டும் நாராம் பீஷ்மர் तदा तु दृष्ट्वा बहुतत्र பூயமானாம் புரீவிவார்த்தாம் சாஸ்வதவாப்தசாது எல்லாருக்கும் இது அநியாயம்னு தெரியுமா ராஜாக்கள் எல்லாரும் இருக்காள் ஆனாலும் மகிஷிதோ தார்த்தராஷ்டிரஸ்ய பீதா துரியோகன் அயோக்கியன் உடனே யாரு சொன்னானோ அந்த ராஜா அரமனையில தீய வெப்பன் அவன் உடனே கொள்ளுவன் சித்திரவதை பண்ணி விடுவோம் இந்த பாபிகிட்ட ஆண்டுக்கணுமேன்னு மயன்னிவேதம் வதனம் பபாஷே பானுஷாலராஜஸ்ய சுதாம் ததானீ குடும்பத்துல பார்த்தா அங்க வந்திருக்கிற ராஜாக்கள் புள்ளே பேரன் எல்லாம் அப்படி வந்திருக்காளா துரியோகனம் எழுந்திருந்தான் எழுந்திருந்து நான் சொல்றேன் இப்போ ஒண்ணு என்ன திரௌபதியும் கூப்பிட்டார் உனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா உத்தரையும் நீ கேட்க வேண்டாம் உங்க பர்த்தாக்கள்ல யாரா ஒருத்தர் நகுலனோ சாணேவனோ அர்ஜுனனோ பீமனோ தர்மபுத்தனோ சொல்லட்டும் பீமனோ அல்லது அர்ஜுனன் நகனோ சகதேவனோ திரௌபதியை வச்சு ஆட அவருக்கு ரைட் இல்லை அவர் வந்து வச்சு ஆடினது தப்புன்னு சொல்லட்டான் உன்னை வந்து தேர்ல வச்சு பெருமையா எந்த ஊருக்கு நீ அனுப்பணுங்கிறையோ அவங்க அனுப்புறேன் இந்த ராசி பாவத்திலிருந்து உன்னை விலைக்கு போறேன் விலைக்கு வாங்கி வைக்கிறேன் அனீஸ்வரம் कुर्वन्तु सर्वे जागृतम् ब्रह्मराजम् पाञ्चालित्वम् मोक्षसे दासभावात् धर्मे स्थितो धर्मसुतो महात्मा स्वयम् வேற உத்தரவாண்டாங்க ஆத்துக்காரர் தர்மபுத்தரே சொல்லட்டும் அவளை வச்சு நான் ஆடினது தப்புன்னு சொல்லட்டும் धर्मेस्थितो धर्मपुतो महात्मा स्वयं चेन्द्रकल्पः वाक्यारस्य क्षिप्रमेकम् भजस्व न विब्रुवन्त्यार्य न विब्रुवन्त्यार्य सत्त्वाय तावती पतीम् च ते समवेत्यात्मभाग्यानि ततस्तभ्याः कुरु राजस्य तस्ये वाक्यम् सर्वे प्रजयन्तस्तदोच्चैः எல்லாரும் சபையில இதை கொண்டாடினாலாம் துரியோதனன் கூட இப்படி தோணி போச்சே அப்படின்னு சொல்லி இப்படி சப்தம் எல்லாரும் துரியோதனனை கொண்டாடி பேசினாள் துரியோதனன் சொல்லிவிட்டான் திரௌபதியை முள்ள ஆறா பீமன் சொல்லிவிடும் தர்மபுத்திரனுக்கு வச்சு ஆட ரைட் இல்லைன்னு அப்போ திரௌபதியை தேர்ல வச்சு புறந்தாத்துக்கு அனுப்பிவிடும் அவன் சௌக்கியமா போடுவா ஸ்திரீக்கு வந்த கஷ்டம் நீங்கம்னு அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டா இந்த சமயத்துல பீமன் எழுந்திருந்தான் எழுந்திருந்து இலைய என்ன சொன்னேன்னு காட்டார் என்ன சொன்னேன்னு காட்டா எங்க அண்ணாக்கு வச்ச ரைட் இல்லைன்னு சொல்ல சொல்லியா சொல்றேன் எங்க அண்ணாக்கு எங்க பத்னியை வச்சு ஆடுவதுல மட்டுமல்ல எங்க உயிர் எங்களுடைய புண்ணியம் எங்களுடைய பொருள் எங்கள் தபசு எல்லாத்தையும் விற்க அவருக்கு ரைட் உண்டு ஆளாது ஐயா ஒரு பதினாயிரம் ரூபாய் தரேன் பிரதர் இல்லேன்னு சொல்லிவிடுனா இல்லேன்னு சொல்லிவிடுவேன் எங்க அண்ணா இல்லேன்னு சொல்லிவிடுவேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு போக்குறியா இருந்தா ஆமா எங்க உயிர் ஈசோன புண்ணிய தபசாம் பிராணாமபிச்சேஸ்வர எங்கள் புண்ணியம் தபசு உயிர் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் தர்மபுத்திரன் எதை வேணுமோ அதை பண்ணலாம் நாளா அப்பதான் தர்மபுத்திரக்கு உயிர் வந்துதான் இல்லாமனா என்ன பண்ணுவோம் தெரியுமா உடனே அடுத்த காரியம் அது சபையில இருக்கிறவளுக்கு புரியல ஸ்ரீமன் புரிஞ்சுனான் எங்க அண்ணாக்கு வச்ச ரைட்ட வச்ச ஆட ரைட் இல்லேன்னு சொன்னா உடனே பொய் சொன்னேன்னா உள்ள போய் தப்ப புத்துறேன் இப்படி சொன்னா பீமன் வந்துருந்து ஈஸ்வர புண்ணிய தபசாணாமபிஜேஸ்வரா அப்படி அந்த பிரபுக்கு ரைட் இல்லாத போனா இது தான் நீ உயிரோட இருந்திருக்க முடியுமான்னு கேட்டார் ശ്രീമൻ ഹിമുച്ചേതമേ ജീവന്നേ സദാ ഭൂമിനുപസ്പൃശൻ കാലുനാല ஒரு ஆள் எங்க குடும்பத்துக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டு அவன் உயிரோட இருக்க முடியுமா மத்திய திரௌபதியினுடைய தலை பின்னல தொட்டு ஒரு பய பூமியில காலாய வச்சு நடக்கிறவன் உயிரோட இது பரிந்தான் இருக்க முடியுமா எங்க அண்ணா கிரைட் இல்லே நானஹி முச்சேதமே ஜீவன்னே உபஸ்பிருஷன்னே பராமృశ్య பாஞ்சால்யாமூர்தஜானி மானே பஷ்யத்வம் ஸ்யாயதௌ ஹிருத்தௌ ஹுதௌ எழுந்திருந்தான் பீமன் என் ரெண்டு கையையும் பாருன்னு எழுந்திருந்து ரெண்டு கையையும் காட்டி இந்த கையில நீங்க நூறு பேர்களும் ஒரு க்ஷணத்துல அப்படின்னா நெசிக்கப்படுவேன் இப்ப பண்ணி காட்டடமா ஆன்னு கத்தினான் உடனே பீஷ்மர் துரோணர் என்ன பண்ணினா அப்பா அப்பா குரு நீ பண்ணிவிடுவே வாண்டாண்டான் சமுவாச்சி ததாபி துரோணோ விதுரேவச்ச संयतामिदमित्येवम् சர்வம் சம்பாவியதே त्वयि क्षम्यतामिदमित्येवम् பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் இவெல்லாம் பீமனை கூப்பிட்டு அப்பா நீ எதையும் பண்ணுவே கொஞ்சம் பொறுத்துக்கோ எங்க முன்னிலையில இப்ப அவனை கொண்டு விடாதே திருட்ட கொண்டு விட்டு விடாதே சர்வம் சம்பாவியதே त्वयि क्षम्यतामिदमित्येवम् சர்வம் சம்பாவியதே त्वयि இது சொல்லி தடுத்தாள் பீமனே இத்தனை அமுதி நடக்கிறது பீமன் நசிக்கப்படுவேங்கிறார் இந்த சந்தர்ப்பத்துல இந்த அயோக்கியன் துரியோதனன் தன்னுடைய வஸ்திரத்தை தள்ளி அவன் தொட ரொம்ப லட்சணமா இருக்குமா மத்திய சின்னங்கள்லாம் உண்டாம் துரியோசனுடைய ராஜாவும் இல்லையா அவன் தொடை அந்த தொடையை திறந்து காட்டி திரௌபதி இங்க வந்து உட்காரு உட்காருன்னு நானும் பாபா பாபா மகாபாபின்னாள் மகாபாபின்னா ஊரூதர்ஷயதே பாபா द्रौपद्यावै திரும்ப திரும்ப காமிச்சானா உடனே பீமன் எழுந்திருந்தான் எழுந்திருந்து கர்ஜிச்சான் प्रकोदरस्तदालोच्य नेत्रे दोर्ताल्यलोहिते अहम् दुर्योधनम् हन्ता கர்ணம் ஹந்தாதனஞ்சய சாட்சகிதவம் ஹனிஷ்யதி சத்யம் தேவா கரிஷ்யந்தி என்னோ யுத்தம் பவிஷ்யதி உடனே பீமன் எழுந்திருந்து இந்த பாபியான துரியோசன நான் சொல்ல போறேன் நான் கொல்லாத போனா புண்ணியலோகம் போக மாட்டேன் கர்ணனை அர்ஜுனன் கொல்ல போறான் இந்த மகா பாபியான சூதாடி எங்க குடும்பத்தை கெடுத்த பாபிய சகதேவன் கொல்ல போனார் தேவர்கள் அனுகிரகம் பண்ணணும் யுத்தம் வரும்படியா பண்ணணும் சத்தியம் தேவா கரிஷ்யந்தி என்னோ யுத்தம் பவிஷ்யதி யுத்தம் வரும்படியா பண்ணணும் என்ன நியாயமான மார்க்கத்துல நாங்க போறவா அது எங்க வழக்கம் இல்லவனா இப்பவே அவனை வதம் பண்ணிவிடுவேன் நியாயத்துக்கு மூடி பண்றதா இருந்தா சத்தியம் தேவா கரிஷ்யந்தி தேவதையை பிரார்த்திக்கிறாள் பாருங்களேன் இந்த யுவபலம் இல்லைன்னா என்ன நடக்கும் ஈஸ்வர பலம் இல்லைன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது தெய்வ பலம் இல்லாத குடும்பங்கள்லாம் பறந்து போச்சு நம்ம எத்தனையோ குடும்பம் நம்ம தெய்வம் இல்லை பணம் இருக்கு காசு இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி நினைச்சிட்டு இருந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப ஹீனமான வேலையில போய் அமர்ந்து கஷ்டப்படுறதுகள் எங்க கண்ணால பாக்குறோம் இதுக்கு மேல சுவாமி இருக்காங்கிறத பெரியவாள் உண்டு சுவாமி உண்டுங்கிறதுக்கு வேற ஆற போய் புஸ்தகம் படிக்கவே வேண்டாமே உலகத்தை பார்த்தாலே தெரியும் அங்க போய் பார்த்தா தான் புரியும் அது ஆனா அவ கஷ்டப்படுறாலே நாம் சந்தோஷப்படல சத்தியமா இருக்கு சாஸ்திரம் பொய்யா போகுமோ சூரிய கிரணம் என்ன பண்ணும்னா அது பண்ணத்தானே பண்ணும் கேள் கூட்டினாக்கே அது வந்து குழுகுழுன்னு இருக்குமா கெடுக்கத்தானே கெடுக்கும் அது பண்றத பண்ணி பண்ணி பண்ணினா அது சரிதானே கிரமம் தானே இது அதுக்கு நாம் வருத்தப்பட்டு என்ன முடியும் என்ன பண்ண முடியும் தேவதைகள் வந்து அனுகிரகம் பண்ணுங்கிறான் இத்தனை ஆபத்திலையும் சத்தியம் தேவா கரிஷ்யந்தி யுத்தம் பவிஷ்யதி பாபம் पापम् हन्तास्मि गदयायुधि दुःशासनस्य रुधिरम् पाश्चामि मृगराणि वा பீமனுடைய உத்தம குணத்தை பார்த்து தர்மபுத்திரன் அதனால ஜனம்புத்தாள் இப்படி பிராத்தாவான பீமனுக்கு இத்தனை அபிமானம் இருக்கேன்னு எதுக்கு ஏதோ கையை பிடிச்சிருக்காங்கிற போது அவன் அவனுடைய கோபம் தெரியுது பிராத்தாவிடத்துல எத்தனை பிரியம் இருக்கு எங்க பக்கத்துல ஒரு பிராதாக்கு கஷ்டம் வந்துடுச்சு பாகம் பண்ணின குடும்பம் சமயம் தம்பிக்காக நாற்பதனாயிரம் ரூபாய் செலவிட்டார் அவனை மூட்டுண்டு வரதுக்கு தம்பி சம்சாரங்கள்லாம் சொன்னா அந்த நாற்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்துடுங்க போனா போட்டோம் இப்படி சொன்னார் இப்படி சொல்லுவாளான்னு தோணும் உங்களுக்கு என்னமோ அர்த்தத்துல இருக்கிற வேகத்தை சொல்லிவிட்டார் அவன் குழந்தை இருக்கு போதும் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் ஒன்றும் அடிக்காதீங்களோ நீங்க வச்சுன்னு கடைசியில பிரயோஜனம் எல்லாம் போயிட்டா என்ன பண்றதுன்னா என் உயிரை கொடுத்தாலும் நான் மூட்டுனா வருவேன்னு பதினாயிரம் ரூபாய் சில வச்சு ஹைகோர்ட்ல கேஸ் நடத்தி கடைசியில ஐசில் வந்துட்டா அந்த தம்பி இருக்கிற மட்டும் சமயனை தெய்வமா நினைச்சது இல்ல இப்ப சமயம் குடும்பத்தெல்லாம் தெய்வமா நினைச்சு அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிறார் அவர் சமயம் போனதுக்கு அப்புறம் கூட என்ன இது மாதிரி ஐசன் வந்தார் சொல்லி ஒரு அழுவ ஒரு இது மாதிரி ஒரு பாதா உண்டா பாகம் பண்ணிண்டாயிடுது இப்படி பண்ணாங்கிறாரு யாரு செய்வாரு அப்படிதான் செய்வாரு பீஷணன் சொன்னார் அண்ணா என்ன வந்து வீட்டுல இருக்கப்படாது ஒளியின போன்னு சொல்றேன் நான் போயிடுறேன் இந்த மந்திரிகள் பேச்ச கேட்டு நீங்க நம்பரே சீதையை விடப்படாதுன்னு நாளைக்கு யுத்தத்துல அடிபட்டு நீங்க கீழ் விழுந்தா மேல வந்து விழுந்து அழறவன் நான் தான் பாக்கி எல்லா பயிலும் ஊடி போடுவோம் உயிரோட இருந்தா இல்லைன்னா போச்சு இருந்தான்னா வேற இடத்துல திவான் வேலை கிடைக்குமா மந்திரி வேலை கிடைக்குமான்னு பரப்பிட்டு விடுவான் மேல வந்து விழறவன் நான் தான் அண்ணான்னு சொன்னார் அது மாதிரி உங்களை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லாததுனாலதான் இத்தனை சொன்னீங்கிறாய் அதனாலகம் பிராத்தாக்களை போல இனிமே நிமித்தம் நிமித்தம் அந்த அன்பு வருமோ வரவே வராதுன்னு சொத்து போரும் விட்டாள் அண்ணா எனக்கு எனக்கு பிராத்தா தான் பெருசுக்கார் சமயம் அப்படி சொல்லி ரட்சிச்சு விட்டாள் சீமனுடைய சரித்திரங்கள்லாம் கேட்கிற போதுதான் பிராத்திரி சௌஹார்த்தம் சரியாகணும் சுவாமி நாலு பேருலாம் என்னத்துக்கு அவசரிச்சால் ராமன் நாள் பிராமண சக்தி வைசியசூத்ரால் இந்த நாலு பேரும் ஒற்றுமையா இருக்கிறத காட்டுறதுக்காக தான் இருந்தாள் அவனா அஞ்சு பேரா வரப்படாதா மூணு பேருக்கு மூணு ரெண்டு ஆறு பேரா வரப்படாதா இல்லையே மூணுக்கு மூணா வரப்படாதா நாலா வந்தாலே என்னன்னா அதனாலதான் சௌபிராதிருதம் புத்திகரம் ராமாயணம் கேட்டா என்னன்னா தாத்தாக்கள் ஒற்றுமையா இருப்பாள் சௌப்ராதகம் புத்திகரம் சுபஞ்சான் நித்திய கல்யாணம் இருக்கும்னா கடைசியில போய் பரஸ்வதி சொல்ற போது வால்மீகி சொன்னார் எல்லா கிடைக்குங்கிறாள் இப்படி பீமனுடைய சரித்திரத்தை காட்டா அதுல இருந்து பிராதுர்பாவம் எப்படி இருக்கும் தர்மம் மனசுல போய் பதிய முடியா பாரதம் அதான் மகேதியாசம் அக்ரவா சித்தத்துல எல்லாம் தர்மம் வரும் ஸ்திரீகளிடத்துல எப்படி இருக்கணும் ஸ்திரீகள் தாபப்படலாமா அவளை எந்த எவ்வளவு பெருமையா இருக்கணும் எல்லாம் இதுல இருந்து வழியாகும் பாரதத்துல இருந்து சொன்னானா அர்ஜுனன் எழுந்திருந்து சொன்னானா அண்ணாவை பார்த்து பீமசேனே சந்தி மஹத்வயம் பீமசேனே சந்தி வைரம் துவயாதா அல்லான்னு கூப்பிட்டான் அர்ஜுனன் உங்களோட ஒருத்தனுக்கு துவேஷம் ஏற்பட்டா அவன் இன்னைக்கே போயிட்டதா அர்த்தம் தானா அப்படிதானா பீமன் மறக்கவே மாட்டானாதே மறக்க மாட்டான் பின்னாடி சொல்ல போறான் கார்முகிருதா துரியோதனசியாகிரதா குருபாந்தவசியமிகதா கர்ணஸ்ய சல்யஸ்ய பீதம் தஸ்ய மயாத்ய பாண்டவதூகயாம்பராகர்ஷிணா கோஷ்ணம் ஜீவதயேவ தீக்ஷ்ணகரஜட்சுண்ண தசக்வட்சசா ராஜ்யோ மானதனஸ்ய பீமன் துஷாசனம் மாற பூரி ரத்தத்தை குடிச்சு அப்பவும் உயிர் இருக்கான் அந்த பையனுக்கு இதான் ஆச்சரியம் மாற பூர்ணத்துக்கு அப்புறம் கூட உயிர் இருக்குமா அது நம்ம டாக்டர் சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியர் வாழ் கேட்டா தெரியும் இருக்குமோன்னு பூர்ணத்துக்கு அப்புறம் கூட உயிர் இருக்குங்கிற பூரி ரத்தத்தை குடிச்சு கச்சினானா என்ன கச்சினான்னா நான் எங்க குடிச்சேன் தெரியுமா இந்த ரத்தத்தை என்னமோ ரகசியமா அந்த பசங்க தப்பு பண்றா போல பண்ணல ராஜ்யோ மானசனசிய கர்முகபிரதா வில் கதிச்ச அகங்காரியான துரியோகனுக்கு முன்னால ஒரு மணி டைம் கொடுத்து கூறியிருக்கேன் பயத்தை கர்ணசிய சல்யசியச்சா எந்த கர்ணம் பேச்ச கேட்டு என் குடும்பத்தை கெடுத்தையோ அந்த கர்ணன் ஏதோ நிற்கிறான் சல்யன் ஏதோ நிற்கிறான் இத்தனை பேர் நிற்கிற போது பீதம் தஸ்யமயாஜ்ய அந்த பாவி பேரை சொல்ல மாட்டேன் யாரு மாற பூரி நான் ரத்தம் குடிச்சேன்னு பாண்டவதூம்பராகர்ஷினா பாண்டவாளுடைய தர்மபத்னியினுடைய தலை பின்னலையும் புடவையும் இழுத்த பாவியினுடைய ரத்தத்தை குடிச்சேன் நானா கோஷ்ணம் ஜீவதையே அவன் உயிர் இருக்கு பார்த்துட்டு இருக்கான் அலர்னான் அண்ணான்னு அந்த சமயத்துல பூதி குடிக்கிறேன் ஜீவத்தையேவ தீக்ஷணகர ஆயுதம் வச்சிருந்து பூரல்ல என் அகத்தை வளர்த்தேன் பதிமூணு வருஷமா இதுக்காக தான் வளர்த்தேன் இதுக்காக வளர்த்து பூரி குடிச்சேன்னு சொன்னார் என்ன பண்ணினாள்னார் அப்பா இது பீமன் இல்லையடா ஆரோ பூத்தண்டான்னு ஓடி போட்டானா கர்ணங்கர்ணம் கர்ணம் எல்லாரும் இவனுடைய வேகத்தை பார்த்து யுத்த காலத்துல வியாச பாரதத்துல ஆச்சரியமா சொல்ல போறாள் அவன் விஸ்வாசன வசத்தை பீமன் பண்ணின காரியத்தை பார்த்துட்டு இவன் பீமன் அல்ல யாரோ ஒரு பூசன் இனிமே எல்லாரையும் இப்படி பண்ணி விடுவான் அவன் பரப்பு ஓடி போயிட்டான் அவன் தன்னை பார்த்துட்டு தானே பாப்பான் அவன் தூக்கிட்டு போறவன் ஜலத்துல தூக்குறான் அவசனே இவனுக்கே ஜலம் வாயி அவன் மட்டும் வந்துட்டோம்னா அவன் அப்புறம் தூக்கணும் அவனை கீழே தள்ளி அவன் மேல நிற்பான் அப்புறம் அவனையா பாப்பான் அது மாதிரிதான் தனக்கு எல்லாம் தனக்கு அப்புறம் தானே எல்லாம் பீமசேனே சந்தி ஏஷாம் வைரம் உங்க பெருமைய வீட்டுக்குள்ள இருந்து உணராம சில அஷர்கள் மந்தான மூல மூலகட்டவன் பேசலாம் வீட்டுக்குள்ள இருந்து யுத்த காலத்துல வந்தான்னா தெரியும் உங்க பெருமை அண்ணா நானா அர்ஜுனா மந்தாகிருஹேஷு சுகினா न भुज्यन्ते பயம் துரும் தர்ஷயத் யோரும் அப்ப திரௌபதி அழுதுகின்றே சபிச்சாலாம் துரியோசனே இதுலே திரும்ப திரும்ப தொடைய திறந்து எனக்கு காட்டுறியா கண்ண காட்டுறியா நேர சொல்றியா அதனால உனக்கு உன் தொடையிலேயே வரப்போறது உனக்கு யமன் நாளா தொடையிலே யமன் நாளா யஸ்மா சோரும் தர்ஷயசே யஸ்மாச்சோரும் நிரீட்சதமாத்தவசியதன்னிஷ்ட பூரம் மிருத்யுர்பவிஷ்யதி சுமஹதி புஷ்பவர்ஷமவாபததி இப்படி அவனை சொன்ன உடனே திரௌபதி தலையிலே குடல குடல கொள்ளையா ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் விழுந்துதான் யார் கொட்டினாலும் தெரியலேங்கிறார் வியாசர் ततोऽन्तरिक्षात् सुमहति पुष्पवर्षमवापतति मूर्ध्यन्तरिक्षात् पाञ्चाल्या साधु शब्दश्च सर्वशः எங்க பார்த்தாலும் சாது சாதுன்னு பேஷ் பேஷ்னு எல்லாரும் கொண்டாடினாலாம் எங்க இருந்து அந்த சொல் வருதுன்னே தெரியலையா அப்படி சொல் வந்துதான் மூளைக்கு மூளை திரௌபதி தலையில புஷ்பம் வந்து விழுந்ததுன்னு சொல்றாள் வியாசம் பாரதத்திலே அயம் துமாம்பே அர்ஜுனன் விழுந்திருந்தார் இல்ல எடுத்து நாட பூஜினார் ஏன்னா தொடைய தொடைய காட்டினதே பொறுக்கவே இல்லை அர்ஜுனனுக்கு எங்க அண்ணா தர்மபுத்தன் கொஞ்சம் இப்ப என்ன கண்ணை காட்டட்டும் ஒரு க்ஷணத்துல இத்தனை பசங்களையும் நான் அம்பு நாள அழிச்சு இந்த துரியோகனாரியனே எழுந்திருந்து அர்ஜுனன் பான பூட்டி பானத்தை அடுத்த உடனே பீஷ்மாதிகள்லாம் உயிரில்லாத ஆழ்த்தாளா கர்ணனுடைய உயிர் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சுட்டான் அர்ஜுனன் எதையும் பண்ணி போடுவான் அம்புன்னா என்ன அப்படியே கர்ணம் வந்து விழும் அப்புறம் ஆறு என்ன பண்ணும் அணுகுண்டுக்கு மேல இது என்ன பண்ண முடியும் ஆறு என்ன பண்ண முடியும் அப்புறம் பாவகம் உலகத்தை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்ச வீரபத்ரன் மாதிரி தோணித்துதான் அர்ஜுனனை போது அஹம் துகாமம் பசோன் கிருத்தம் தத்ரம் தக்ஷக்ரதௌ யதா தனஞ்சயஸ்ய வீரியஜ்ஞாஹ நிராஷாஜீவிதே பவன் அங்க இருந்தவா எல்லாரும் கர்ணன் நோக்குண்டு எல்லாருக்கும் அர்ஜுனுடைய வீரியம் தெரியுமா அவன் என்ன பண்ணுவன்னு உயிர் இன்னமே நமக்கு இல்லேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாளா எல்லாரும் தனஞ்சயஸ்ய வீரியஜ்ஞாஹ நிராஷாஜீவிதே ததா ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் திரௌபதியும் சந்தோஷப்பட்டாலாம் அர்ஜுனன் இப்படி கோபத்தை அடைஞ்சு அண்ணாக்கு மூறி ஒரு காரியம் பண்ண மாட்டான் தர்மபுத்திரக்கு மூறி இதை பார்த்து சந்தோஷப்பட்டாள் ஆனா அர்ஜுனன் மட்டும் ஒண்ணு சொன்னானா அண்ணா வாக்கால சொன்னா போதும் இப்ப செஞ்சு போனேன் அவர் வாயிட்டு கூட சொல்ல வேண்டாம் கண்ணை காட்டினா போதும் செஞ்சு விடுறேன் உடனே தர்மபுத்திரம் என்ன பொய்யனா பண்ணாதே நாளா ஆமா சத்தியம் தான் பெருசு நமக்கு பலம் இருக்குன்னு இன்னைக்கு ஒன்ன பண்ணி விடக்கூடாது அதான் சுவாமி சொன்னார் ராமாயணத்துல லக்ஷ்மணன் சொன்னார் அண்ணா உங்களை வந்து வனத்துக்கு போச்ச சொல்லவாவது இதே லக்னத்துல நான் பட்டாபிஷேகம் பண்றேன் கழவனை ஜெயில அடைக்கிறேன் தசரதனே பரதம் வந்தா சுட்டு போடுறேன் கை கை நாக்க அறுத்து போறேன்னு ஆரம்பிச்சார் லக்ஷ்மணன் எதையும் பண்ணி விடுவார் பாம்பு அது ஆதிசேஷன் அப்படி சொன்னார் சுவாமி சொன்னார் கழவனை ஜெயில அடைக்கிறதுக்கு இனிமே ஆள் வேணுமா கழவனை வந்துருனா வந்திருக்கிறான் அப்ப கொள்ளையில போட்டு கொட்டா பாருன்னா வரான் அவன் என்ன பண்றது அப்புறம் ஆகினால எதையும் பண்ணி விடலாம் எனக்கு பட்டாபிஷேகம் நீ பண்ணி விடியா தர்மம் தலையில ஒண்ணும் தள்ளுண்டா துக்கத்தை தர்மோ ஹி பரமோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமே தஜனமுத்தமம் தர்மம் மேல இருக்கே தலையில இடியா வந்து விழுண்டா லக்ஷ்மணா அப்பா சொன்னது தர்மமான சுந்தா தலையில இடி வந்து விடுறா போல விழுந்தாள் கௌசல்ய கதறினார் சுவாமிகிட்ட மாமா என்ன என் மனசுல இருக்கிற துக்கத்தை இது பிறந்து ஒழிச்சிருந்தேன் உங்ககிட்ட காட்டாமே நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போறேங்கிறே இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாள் ஏன்னா நீ திரும்பி வர மட்டும் நான் இருக்க மாட்டேன் போயிடுவேன் சொல்லாத போனா என் நெஞ்சு வாகாது உங்கள்கிட்ட சொல்றேன் அம்மாவுக்கு மனசுல குறை இருக்குன்னு இது மட்டும் தெரியவே தெரியாதா சுவாமிக்கு ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருந்தாளாம் அம்மா ஒளிச்சு வைப்பலாம் அதனால கையிலே அதுக்காக ஒரு பிண்டம் சொல்றாள் ஏன் காலேஜுக்கு வெள்ளிக்கிழமை பணம் கட்டணும் இல்லைன்னா காலேஜில் சேர முடியாதுன்னு இருக்கும் பணம் இருக்காது கழுத்துல இருக்கிற திருமங்கலி சரட்டை கொண்டு போய் அரக வச்சு கொண்டு வருவாள் கையில போட்டு இருக்கிற தங்க வலைய வச்சு அம்மா பணம் வாங்கிட்டு வருவலாம் வாழ்ந்து வந்துட்டு பொய் சொல்லுவலாம் கிட்ட காப்பான் குழந்தை ஏதம்மா பணம் அப்பா வச்சிருந்தார் உள்ளேன்னு பொழுவுலாம் அவன் சங்கிலி அடக வச்சேன் இல்லைன்னா குழந்தை காலேஜுக்கு போற போது கண் கலங்கும் நம்ம கடன் வாங்க முடியாது ஆயிடுதேன்னு அவன் கண் கலங்கப்படாதுன்னு நினைப்படாம் அதுக்காக ஒரு பிண்டம் இப்படி மாதாவுக்கு பதில் என்ன பண்ண முடியும்னு விட்டா இப்படி ஒளிச்சு ஒளிச்சு வச்சாலாம் அம்மா கௌசல்யா உள்ளே என்னம்மா உங்களுக்கா துக்கம் இருந்திருக்குன்னாலாம் இருபத்தஞ்சு வருஷமா சுவாமிக்கு தெரியாதான் அம்மா மனசுல துக்கம் இருந்ததுன்னு என்னன்னு காட்டாள் திருஷ்டபூர்வம் கல்யாணம் சுகம் ஒரு நல்ல காரியத்துக்கு என்ன தசரதன் கூட அழிச்சுன்னு போறதில்லை கல்யாணம் காட்சினா கைகையை அழிச்சுன்னு போவாள் என்னையும் கூப்பிட்டுருப்பாள் ராஜ குடும்பங்கள்ல நான் போகணும்னு கைகையோட தேர்ல ஒரு உட்காந்துருப்பார் அந்தந்த கைகையை நான் இந்த பக்கத்துல உட்காருவோம்னு ஏறுவேன் தேர்ல கழவர் என்னை எத்தனை தடவை கீழே அடக்கி விட்டுருக்காரு தெரியுமா கைகை பேச்ச கேட்டு அவ சொல்லுவா அவ வந்தா நான் வரமாட்டேன் அப்படியே அடங்கி போடுவேன் அதுக்காக என்ன கீழே அடக்கி விட்டுருக்காரு சுகம் ஒரு லட்ச பிராமண போஜனம் பண்ணம் நினைப்பலாம் கைகி நினைச்சா உடனே நடக்குமா கௌசல் நினைச்சா நடக்காதா பதி பௌருஷ பர்த்தாவுடைய பௌருஷம் இருக்கு சொன்ன மந்திரிகள்லாம் அலறிண்டு செய்யலாம் அப்படி நடந்தது எனக்கு நடக்கல ராமா அதுக்கு ஒரு நல்ல நாள் வரும்னு நினைச்சேன் தெய்வம் அந்த தலையிலையும் கல்ல போட்டுன்னு அழுதாளா அபி புத்திரே துபஷ்யேயம் இது ராமாஸ்திதம் மயா என் புத்திரனான நீ ராஜாவா நான் எல்லா காலம் வரும் எல்லாம் நடக்கும் நினைச்சேனே அதுவும் இல்லாம போயிட்டு அழுதாளாம் அபி புத்திரே துபஷேயம் இது ராமாஸ்திதம் மயா சாபூன்யமனோஜானி வாக்கியானி ஹிருதயச்சிதா என் நெஞ்ச புழக்க முடியாத சொற்களை எல்லாம் என்ன சொல்றாள் கைகையும் கையை சேர்ந்தவர்களும் ராமா நான் உன்னிடத்துல சொன்னதில்லை சொன்னா நீ தாங்க மாட்டே அழுவே ஒளிச்சு ஒளிச்சு வச்சேன் இதெல்லாம் எப்ப சொன்ன எப்ப சொல்றாள் தெரியுமா ஒரு வீரனான நீ இதே தெருவுல அரவணையில இருக்கிற போது என்னை இத்தனை பாடுபடுத்துறாளே நீ தண்டக்க எங்கேயோ விலாசம் தெரியாத காட்டுக்கு போயிட்டேயான என்னை விஷம் கொடுத்து கொண்டுடுவள்னு அழுதாளாம் மரணமேவமே நிச்சயம் எனக்கு மரணம் தான் ஆளாம் தொய் ஆமாசம் நிராகிருதா கிம் புனப்ரோஷித தாத துருவம் மரணமேவமே நிச்சயம் தான் கொண்டுடுவள்னு கதறினாளாம் சுவாமி ஹோன்னு கதறிவிட்டாளாம் அம்மாக்கு இத்தனை குறை இருந்திருக்கா மனசுலேருந்து அதனாலதான் மாத்திருகையிலே அம்மா மனசுல வச்சிருப்பலாம் குறையெல்லாம் குழந்தைகிட்ட சொல்ல மாட்டாளா ஒளிச்சு ஒளிச்சு வைப்பலாம் ஒளிச்சு வச்சே அதுக்காக ஒரு பிண்டம்னு பதினோரு பிண்டத்தில் அது ஒரு பிண்டம் அப்படி போடுவாள் சுவாமியும் கதறினாள் சுவாமி கதறி கவுன்சிலே பொறுப்படா பஞ்சலத்தை தொடச்சி என்ன அப்பனே இதெல்லாம் கூட நான் சகிச்சு விடுவேன் ஒரே ஒரு துக்கத்தை என்னதான் சகிப்பேன்னு அழுதாளா அதுக்கு தான் சுவாமியார் பதில் சொல்ல முடியலையா என்னன்னா நித்தியம் காலையிலையும் மாலையிலையும் சாயங்காலமும் உன்னை வந்து பார்ப்பேனே இன்னமே பதினாலு வருஷம் உன்னை பார்க்காம நான் என்னமா இருப்பேன்னு அழுதாளா அபஷ்யந்தி தவ முகம் சசி பிரபம் कृपणावर्तयिष्यामि कथम् कृपणजीविका अपश्यन्ति तव मुखम् परिपूर्णशशिप्रभम् कृपणावर्तयिष्यामि கதம் கிருபண ஜீவிகா கதறி சீதை ஒன்று சொன்னாள் தெய்வமும் தர்மமும் கைவிடாது பெரியவாளுடைய அனுகிரகம் வீணா போகாதுனாலே இந்த மூணும் எனக்கு வீணா போச்சேன்னு ஆளா மகான்கள் பண்ணின ஆசீர்வாதம் வீணா போயிடுதே தெய்வம் கை விட்டுடுதே நான் பண்ண தர்மமும் கை விட்டுடுதே என்ன ராம இதம் துதுகம் யதனர்த்தகானி மே व्रतानि दानानि च संयमाश्चहि तपश्च तप्तम् यदपत्यकारणात् சுனிஷ்டலம் பீஜமிவோப்தமூஷலே சுவாமிகா உடனே அம்மா மகான்கள் வாக்கு வீணா போகுமா தர்மம் வீணா போகுமா ரங்கநாதன் கைவிடுவனா விடமாட்டான் வந்துவிடும் க்ஷமம் மேல சொல்ல போறாள் சொல்லி அதை கேட்டுதான் தேர்ச்சி அடைகிறாள் அப்படி தர்மம் வந்து நாம் ஏதோ இன்னைக்கு பலம் இருக்கணும் நான் பண்ணி விடலாம் தவறு இடியா வந்து விழும் தலையில அதுக்குதான் பயப்படணும் அப்பா வாழ்நாண்டான் ஆளா தர்மபுத்திரம் தர்மத்துக்கு மூறி சத்தியத்துக்கு மூறி மாபார்த்தாசம் கார்ஷி போயிடும் நம்ம குடும்பத்தினுடைய பெருமை போயிடும் நாளா பார்த்தசாசம் கார்ஷம் ததோ என்னாச்சுன்னா திருதராஷ்டிரனுடைய அக்னிஹோத்திர சாலைக்குள்ள போய் நரி பூந்து கத்த ஆரம்பிச்சுட்டான் ததோ ராஜ்ஞோ திருதராஷ்டிரஸ்ய கேஹே ஓமாயுருச்சைர்யாஹரதக்னிஹோத்ரே सम्रादवा प्रत्यभाषन्तराजन्ने समन्ततः पत्निनश्चैव रौद्राः நரி கத்துறதா அதுக்கு எதிரொலி கொடுக்கறதா கழுதை கழுதைகள்லாம் ஒரே கழுத கத்துறதும் நரி கத்துறதும் பட்சி எல்லாம் ரௌத்ரமா கத்துறதா இதெல்லாம் நடந்திருக்குமான உங்களுக்கு தோணும் புதுதில்லிக்கு எல்லாம் தெரியும் இப்போ பகல் நாலு மணிக்கே நெறி வந்து விடுதுன்னு என்னன்னு காட்டேன் இதெல்லாம் துரியோதனாதிகள் அங்க இந்த பயங்க மறுபடியும் இங்க வர வந்துட்டானாமே திரும்பி அவன் மேல வந்து விழும்னே ராத்திரி வெளியெல்லாம் படுத்துக்கணும் ஏப்ரல் மாசம் நாங்க உள்ள படுத்துக்க முடியாது எல்லாரும் வெளியெல்லாம் கட்டில படுத்துக்கிறது நரி வரும் பத்து பேரா இருந்தா ஒண்ணும் பண்ணாத ஒத்தனா இருந்தா அதான் பண்ணிவிடுவான் ரொம்ப பெரிய பயம் ராமநவமி கூப்பிடலாம் நான் போறதில்லை இல்லை அது ஏப்ரல் மாசம் உள்ளப்படுத்த முடியாது அதுக்காக அவர் எழுதிக்காருங்க ஏப்ரல் மாசம் வரமாட்டேங்கிறாலே இப்போ அக்டோபர் மாசம் வர முடியும்னு நேற்று இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறேன் டெல்லி இங்க இருக்கு நான் அங்க இருக்கேன் நேற்றுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் நான் வந்தேன் எழுதினே இல்லையே வரத்தான் வேணும் அவசியம் எழுதியிருக்கா எந்த வாழலாம் இருக்கா தேர்பட்டாள் ராதாகிருஷ்ணன் வாழலாம் ரொம்ப ஸ்ரத்தை அவ்வளோ தூரத்தில் நேற்று பேரு அவள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக தான் கேட்பாளுங்க நிறைய பார்த்தா நியாயமா இருக்கும் பகல் நாலு மணிக்கே நரி ஓடுமே இது அக்னிஹோத்திர சாலைக்குள்ள பூந்து கத்திட்டுதான் உடனே துரோணர் பீஷ்மர் விதுரர் பாத்தியான் காட்டா மகான்கள் கண் கலைஞருமே வந்திருக்கு பாத்தியா ஆபத்து கிருபர் அவள் எல்லாரும் நல்லா தெரியுமா இறங்கி கத்தினாலாம் க்ஷேமம் உண்டாகணும் க்ஷேமம் உண்டாகணும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு இறங்கி கத்தினாலாம் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வித்வானே சமுத்வாதம் கோரமாலட்சராஜ்யே நிவேதயாமாசதுராத்மவத்ததா समुत्पातम् घोरमालक्ष्यराज्ञे निवेदयामास तुरात्सवत्तथा ततो राजावाक्यमिदम् बभाषे ततो राजा वाक्यमिदम् बभाषे உடனே காந்தாரியும் விதுரனும் சொன்னாளாம் பார்த்தேளான்னு திருதராஷ்டிரத்துல போய் சொன்னாளாம் இந்த பெரிய கோரமான உத்பாதத்தை பார்த்தேளா இதுக்கு மேல இன்னமே என்ன வேணும் அதர்மம் பலனை கொடுக்குங்கிறதுக்கு இப்போதாவது கூப்பிட்டு உங்க பிள்ளைய சமாதானம் பண்ணிக்க சொல்லுவோம்னு சொல்லி காந்தாரியும் இதுவரும் திருத்தராஷ்டிரத்துல வந்து சொன்னால் காந்தாரிங்கிறது திருத்தராஷ்டிரனுடைய மனைவி துரியோசனம் தாயார் ரொம்ப மகாபுண்ணிசாலி அவர் காந்தாரி சர்வ தர்மஜானார் வியாசர் தர்மத்துல ரிஷிகளுக்கு சந்தேகம் வந்தா காந்தாரியை காட்டா சொல்லுவலாம் அத்தனை உத்தமியா அப்படிப்பட்டவள் வந்து சொன்னாளா திருத்தராஷ்டிரத்திலே அப்ப சொன்னாள் ஸ்வரம்ணீஸ்வபாஞ்சாலி அந்த சந்தர்ப்பத்துல திருத்தராஷ்டனுக்கு பயம் ஏற்பட்டு போயிடுச்சு குடும்பத்துக்கு ஆபத்து வந்துவிடும்னு திரௌபதியை கூப்பிட்டு நீ அம்மா ஏதாவது வரங்கெழு தரேன்னாள் அப்ப சொன்னாலாம் சர்வசம்மத்தையும் நம்பினேன் பிரபு தர்மபுத்திரனே தாசனா பண்ணிண்டேளே அவர் தாசனா இல்லாமல் ஆகணும் நாளா ஏன்னா பிரதிவிஞ்சன்னு சொல்லி என் குழந்தை என் குழந்தை இனிமே ஊர் குழந்தையெல்லாம் உங்க அப்பா வேலைக்காரன்டான்னு சொல்லுவாள் என் குழந்தை அழுது நான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லினாளா தாயாரோ இல்லையோ தம் பிள்ளையே தாசனுடைய புத்திரன் சொல்லுவாளா உலகத்தார் அந்த சொல்லு என் குழந்தைய சொல்லி நான் கேட்க மாட்டேன் மனசி நமஜானந்த நமஜானந்தா அவளுடைய மூத்த புள்ள பிரதிவிந்தியம் தர்மபுத்திரோட பிறந்த புள்ள அவனை உலகத்துல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறபோது சொல்லுவானா உங்க அப்பா வேலைக்காரனா போயிட்டாண்டா அவன் புள்ளதானேடான்னு சொல்லுவானா அதை கேட்டு என் குழந்தை உயிரை விட்டு விடுவான் ஆகையினால இந்த சொல்லு என் குழந்தைக்கு வரப்படாதுன்னு ஆளா ஏ தம்மை தாசபுத்திரதீ ஆயினால தாசன் இல்லைன்னு நீங்க சொல்லணும் நாளா உடனே கல்யாணி அப்படியே சொல்லிவிட்டேன் உன் பர்த்தா தாசன் இல்லைன்னு சொல்லி சொன்னாராம் தரத்ராஷ்டம் இது திரௌபதியால வந்த ஒரு பெரிய லாபம் இது உடனே மறுபடியும் இரண்டாவது வரன் கேளுன்னாள் என்னுடைய பர்த்தாக்கள் எல்லாரும் தேரோட ஆயுதத்தோட பீமாதிகளும் தாசபாவத்திலிருந்து விலகணும் நீங்க விலக்கி விட்டு நாள் ஆஹா நுட்டாள் தம் மூணாவது வரம் கேளுனால் போரும் நுக்காய் பகவான் ரத்தான் போரும் நுக்காய் நீ என்ன கொடுக்கறதுன்னு தேர் வந்துருச்சோ ஆயுதம் வந்துருச்சோம்னா அப்புறம் ஜெகத்து முழுக்க இவாகையில் இருக்கு அப்புறம் இவன் என்ன வரம் கொடுக்கறது கழவன் எனக்கு போரும் வரம் வேண்டாம் இருக்காள் உடனே விட்டாள் பரப்பிட்டு போயிட்டாள்